புலிகளுடன் மணிகண்டன் பந்தள நாட்டை அடைந்தான் மக்கள் பயந்தனர் பந்தளராஜன் வியந்தான் அப்போது அகத்திய முனிவர் அங்கே வந்து மணிகண்டனின் அவதாரத்தை பற்றி சொல்ல மந்திரியும் மகாராணியும் மணிகண்டனின் காலில் விழுந்து வணங்கினர்